இனி திருவுந்தியார் இந்த பகுதி ரொம்ப அருமையாக உந்தி படத்தில் என்றால் அந்த பெண்பாளர் அந்த காலத்தில் பல்வேறு விளையாட்டுகளை செய்தார் அந்த விளையாட்டு செய்கின்ற பொழுது கூட திருவருள் உணர்வு மாறாமல் செய்தார் அதெல்லாம் திருவுந்தியார்னு சொல்லுவோம் அது அந்த உந்து உந்திய போற அந்த விளையாட்டுலாம் இப்பொழுது எப்படி நேராக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் காலம் கடந்து போய் இப்போ எல்லாம் பேட்மிண்டனும் வால்மீன் இதும் அப்படி விளையாடுற காலம் ஆனதுனால அந்த பழைய விளையாட்டுகள் அப்படியே போயிட்டேன் அல்லவா ஆனாலும் அப்படி அது என்ன நினைக்கலாம் என்றால் அப்படி காலை மட்டும் உந்தி உந்தி உந்தி பறப்பது போல ஆனால் பெருமான் திருவருளை பாடுகின்ற விளையாட்டு பிற உந்தியாராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பாட்டு இது எல்லாம் பெண்பாளார் செய்வது இல்லைங்களா இதுல அருமையாக நம்முடைய நம்முடைய மணிவாசக பெருமான் அந்த பெண்கள் வாயிலாக விளையாடுகிற பெண்கள் வாயிலாக வைத்து அருமையான பெருமானுடைய திருமொழியை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் இதற்கு இது திரியேகம்பத்தில் அருடையதுன்னு இருக்கு திரியேகம்பம் திரியேகம்பம்னா காஞ்சிபுரம் கேட்டீங்களா அப்படி இருக்கும் ஆகவே இது எங்கே சொல்லியதுங்கிறது சொல்ல முடியாது அவரவர்களும் தான் தான் பதிப்பில் போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் திரியாம்பக்காரங்க திரியாம்பு போட்டுக்கிட்டாங்க தில்லையில் போட்டவங்க தில்லை மாதிரி திருவண்ணாமலை ஏமாறல இதுதான் திருவண்ணாமலை அப்படி இது கூட சொல்லலாம் நம்ம ஏந்தால் சேக்கிடார் மற்ற மூவரையும் அந்த மாதிரி வரலாற்றில் அருமையாக பாடினார் மணிவாசர் வரலாறு சேக்கிடார் திருவாக்கினால வருவதற்கு நாம் தவம் செய்யலை அதனால் இல்லைன்னா இல்லைன்னா அருமையாக எங்கே பாடினார் என்று சொல்லியிருப்பார் சரி இப்ப நமக்கு ஒன்றும் ஒண்ணு இல்ல இல்லை தெரியாம முன்ன என்ன இருக்கு காஞ்சியில இருந்து முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்க்கிற அம்மை முப்பத்தி ரெண்டு அறங்களையும் ஒரு நாளில் நிற்கொண்டு கணவருடைய அந்த கருத்தின்படி முப்பத்தி ரெண்டு அறங்களையும் செய்கின்ற பெருமாட்டி அந்த பெருமாட்டியார் இருக்கிற இடம் எனவே நம்ம ஏகாம்பரநாத பெருமானியும் அந்த பெருமாட்டியும் வணங்கி அப்படி கூட சொல்றதுனால ஒன்றும் தவறில்லை நிச்சயமா கட்சியில் தான் பாடியதுன்னு சொல்வதற்கு இல்லை சரிங்களா சரி இது ஞான வெற்றி என்று சொல்கிறார் ஞான வெற்றி ஞான வெற்றி என்ன மனிதன் பல்வேறு விதத்துல வெற்றி அடையலாம் இப்ப நினைத்த மாதிரி வீடு கட்டிட்டான்னா அதுல ஒரு வெற்றி நினைத்த மாதிரி மனைவி வாய்த்தாள்னா அதுல வெற்றி நினைத்த மாதிரி நல்ல குழந்தை பிறந்து நல்லா படிச்சதுன்னா இப்படி ஒவ்வொன்றாக உலகியல் வெற்றிகள் அமைந்திருக்கின்றன சரிங்களா அது போல இந்த ஞானத்தை பெற்று அதன் வருகையில் வெற்றி என்று சொல்கிறார் அப்போ இந்த ஆன்மா இதுதான் நிலையான வெற்றி தலையாய வெற்றி மற்ற ஏனைய வெற்றி எல்லாம் ஒரு காலத்துல இருந்து போற வெற்றி மற்ற இதெல்லாம் ஒரு காலம் இருந்து போறது ஆனால் இந்த ஞானம் பெற்ற உயிர் அந்த ஞானத்தினால பெருமானி அடையும் என்றால் அதுதான் உயிர் பெற வேண்டிய தலையாய வெற்றி அப்ப ஞானத்தின் வெற்றியாக இதை நாம் கருதுகிறோம் இதெல்லாம் பின்னே வந்தவங்க எழுதுனது பின்னே வந்தவங்க எழுதுனது சரி பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க அதை நாம் பார்க்கிறோம் அவ்வளவுதான் இல்லைங்களா அந்த வகையில நாம் அதையும் கண்டு இப்பொழுதுதான் உள்ளே கலித்தாளிசைன்னு போட்டிருக்கு பா வகையில நான்கு வகை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வெண்பா இது மறுப்பா என்றெல்லாம் பா வகை இருந்தது அந்த பாவையில இது கழிப்பாவில ஒரு பகுதியாக கலித்தாடிச்சு என்று சொல்லலாம் என்று யாப்புகையில பாருங்க இதெல்லாம் எண்ணி செய்தாங்க பெரியவங்க அந்த பாவகையை சேர்ந்தது என்று சொல்லிவிட்டு இனி போகிறார் சரிங்களா ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம் சாதாரணமா இல்லாம ஓதாமூர்த்தியர் படிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா படிப்பாங்க நம்ம அப்படியே படிக்க முடியாது ஏன்னா அவங்க எண்ணிக்கையோடு படிப்பாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல அப்படி படிக்கணும் வளைந்தது வெள்ளி விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீபர அந்த பெண்கள்ல ரெண்டு பெண் அப்படி சொல்றான் என்ன சொல்றான் பாடி நம்ம பெருமானுடைய வெற்றி எப்படிப்பட்டது தெரியுமா அவர் அவரெல்லாம் பல நாள் போர் செய்து கடைசியில வெற்றி பெறுவாங்க அல்லது தோல்வியும் பெறுவாங்க நம்ம பெருமான் அந்த வில்லு அப்படி வளைச்சதுதான் தெரியுமா வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உடனே அந்த திரிபுரத்துல இருக்கின்றவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய பெருமானத்தில் இருந்தான் விளைந்தது அவன் பார்த்தான் என்ன யாரப்பா நம்ம வெள்ள விளைக்கிறாங்கன்னு பார்த்தான் இப்படி பார்த்து அந்த மூணு பேர் முடிக்கும் போது இங்க போல அப்படியே போல வந்துட்டு உழைந்தன முப்புறம் உந்தி பர இந்த வில் வளைஞ்சு இந்த அம்பெல்லாம் போய் அங்க நெருப்பத்தை இங்க வில் வளைஞ்சதுதான் தெரிஞ்சது ஏன் என்னமோ யாரோ வில்ல வளைக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த அது அதுக்குள்ள பக்கம் திருபுரம் எழுதி ஏன்னா பெருமானுடைய அருள் செயல்ல மனித செயல்னா அந்த அளவுலாம் விரைவில் நடக்காது இரு திருவருள் செயல் அதனால அது மாதிரி நடந்தது பிறகு இப்படி பாரு உழைந்தன முப்பூரம் உந்தி பர திரிபுரம் அப்படியாக எரிந்ததான் இன்னொருத்தி அப்பதான் வந்தான் முன்ன ரெண்டு பேர் இப்படி அருமையாக பேசிட்டு இருக்கும்போது வந்தான் மூன்று புறமா வந்தது ஆமுடி ஒரு வெந்தவாருந்தி பாரு ஒரே நேரத்துல மூணு புறமும் அப்படி பக்கத்துல பத்துச்சு சாம்பலா போதும் அப்படி பெருமான் அருமையான வெற்றியை செய்தான் அந்த வெற்றி என்ன வெற்றி சாதாரண தெய்வரம் இருக்க வெற்றினா உலகத்தில் இருக்கிற வெற்றி அல்ல ஞான வெற்றி என்ன ஞான வெற்றி அந்த மூன்று பேரும் என்ன செய்தான் இது வரைக்கும் பெருமான் தெய்வருள் பெற்று முப்புறங்களையும் பெறது பெற்று எங்கேயாவது தனக்கு எதிரி இருந்தா அந்த இடத்துல அப்படியே கொண்டாந்து அந்த முப்படங்களை இறக்கிறது இறக்குனா அங்க இருக்கவும் பூரா போதும் புல்லு பூண்டு எல்லாம் இப்படி மனித இனத்தையும் மற்ற உயிரினங்களையும் அடித்துக் கொண்டு வந்தான் இப்படி தான் கொடுத்த ஒரு அருமையான வரத்தை தவறான முறையில பயன்படுத்தி என்ன செய்தான் முப்பரத்து இது இந்த மாதிரி கீழே இருக்க தாக்க முப்பரத்து பெருமான் பார்த்தார் ஏண்டா நீ உறுப்புண்ணும் நல்லா இருக்கிறதுக்காக கொடுத்தேன் நீ இதை வைத்து ஊருக்கெல்லாம் தீங்கு செய்யற என்று சொல்லிவிட்டு அப்போ நீ வெற்ற பெற்ற வெற்றி உனக்கு அல்ல இந்த உலகத்திற்கும் உனக்கும் எதிர்காலத்துக்கும் வெற்றி ஆகணும்னா இது வெற்றி அல்ல இது பாவம் நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் அழிச்சா பாவம் எனவே இதை விடுத்து ஞானத்திற்கு திரும்படா என்று சொல்லுவதற்கான வெற்றி ஞான வெற்றி திருபுரம் இருக்கிறதுனால யாருக்கு ஞானம் வந்தது மும்மலக அவரு அவர் சரிதானக்காரர் அவர் இன்னும் போவார் இது சரி இந்த வெற்றி வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு இருக்கவங்களுக்கு படிக்கிறோமே நமக்கெல்லாம் என்ன வெற்றின்னு கேட்டார் நமக்கெல்லாம் அதுக்காக சொன்னார்கள் முப்புறம் எடித்தது என்பது மும்மல காரியம் அது திருமந்திரத்துல தான் சொல்லப்படுகிறது வேற எங்கேயும் பன்னிரெண்டு திருமணங்கள்லையும் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொருவர் பெரியவங்க சொன்னாங்க அதுல எப்பா அது என்னைக்கோ அந்த மூன்று புறம் இருந்தது அதை படிப்பதனால இன்னைக்கு இருக்கிற உனக்கு எனக்கு என்ன பயன் உனக்கு எனக்கும் ஆணவம் கண்மம் மாயங்கிற மூன்று மலம் இருக்குது இந்த உயிரை அதனாலதான் நம்ம இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மூன்று மலங்களும் எரிய வேண்டும் என்றால் இந்த திருவுந்தியார் எனவே அவர்களுக்கு அன்று எரிந்தது அந்த முப்புறம் இன்று நமக்கு இன்னை பின்னே படிக்கின்றவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் இந்த உயிரில் இருந்து இருக்கிற அந்த மலங்கள் நீக்கன மலங்கள் நீக்கின என்னாச்சு அப்புறம் ஒன்னா இருப்பில்ல மலங்கள் நீங்கினாலே உண்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருள்படுத்தி நாய் திவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவார் ஆர் வருவாரச்சூவி அப்போ நமக்கெல்லாம் அன்று அவருக்கு எரித்த திரிபுரம் அவர்களுக்கு இருந்தது இந்த படிக்கின்ற நமக்கெல்லாம் என்ன ஏரியும்னு கேட்டா நாம அப்படி ஒன்றும் தப்பல்ல இருந்தாலும் உயிரப்படுத்த தனியா மூன்று மலம் இருக்குது இந்த மும்மலங்களும் நீங்கும் மும்மலம் நீங்கவே நமக்கு ஞானம் பெறும் எனவே அவர்களுக்கும் ஞானத்தை தந்தார் வழிவழியாக படிக்கின்ற நம் போன்றவர்களுக்கும் ஞான வெற்றியை தருகிறார் என்று சொல்ற அருமைப்பட்டீங்களா ஞாபகப்படுத்தினர் அப்புறம் ஒருத்தி வந்தா இண்டி இந்த முப்புறம் இருக்கும் போது நம்ம பெருமான் எத்தனை அம்புடி விட்டிருப்பார் அந்த மூணு புறத்தை இருக்கிறதுக்கு நீ உன்னுடி இரம்பு கண்டீலம் உரம்புக்கு இன்னொரம்பு கையில வைக்கலடி ஒரே உரம்பு தான் எடுத்தாரு இரம்பு கண்டீலம் ஏகம்பர் தங்கையில் இந்த ஏகம்பர்னு வர்றதுனாலதான் காஞ்சிபுரத்துலன்னு சொன்னாங்க அவங்க என்ன நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கவங்க கேட்டீங்கன்னா ஐயா இது உங்க ஊர்ல பாடியா சொன்னீங்களே பாரப்பா ரெண்டாவது பாட்டுல ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர அதனால நம் பெருமானுக்கு உரம்புக்கு ரெண்டம்பு போட்டு முப்புறத்தை எரிக்கணுமா வேண்டியது அந்த உரம்புக்கு ரெண்டு அம்பல் ஒரே அம்பலையே மூன்று புறம் எரிஞ்சது அப்படின்னு இன்னொருத்தி அங்கே இருந்து வந்தான் நீ என்ன சொல்றீங்க குப்புறம் எரியறதுக்கு ஓரம்பா ரெண்டம்பான்னு கேட்டாடினே நீ உன்னுடைய நீ என்ன சொன்னாரு நான் ஓரம்பல் என்னாரு அது கூட அவருக்கு வேண்டியதுலடி ஒன்றும் பேரு மிகை உந்தி பர ஏன் அவர் நினைத்தாலே எரியும் அம்பு கும்பு கப்பல் அதெல்லாம் வேண்டியதில்லை அவர் நினைத்தாலே போதும் எங்க காயின் உலகனைத்தும் கான் தாழலோ எல்லாம் இவர் வாக்கே தான் அவர் மனதில் அப்படி இருந்து அருளை செய்தாலும் உடனே அவனுக்கு அருள் வரும் அவன் ஏதேனும் தவறு செய்தவனாயிருந்த அவரை கொஞ்சம் நினைத்தாலும் அடிஞ்சே போடுவான் இந்த ஒருத்தர் ரெண்டு பேர்ல காயின் உலக அனைத்தும் கற்பொடிகான் தாழலோ அதனால பெருமானுக்கு முப்பரை இருப்பதற்கு ஓரம்புக்கு ரெண்டம்பு வேண்டுமா அந்த ஒரு அம்பே கூட வேண்டியதில்லடி ஒன்றும் பெருமிகை உந்தி பெற அந்த உறம்பு கூட அவருக்கு தேவையில்லை ஏன் நினைத்தாலே அது செய்ய முடியாது ஆற்றுடையவன் நாமெல்லாம் உடலாலும் கருவிகளாலும் செய்தால்தான் ஒரு செயல் செய்ய முடியும் ஆனா பெருமான் நினைத்தாலே அமையும் அதெல்லாம் அப்படிப்பட்டவன் திரிபுரத்தை இவ்வாறெல்லாம் எரித்தான் என்று இரண்டாவது பாட்டு தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு மூறிந்ததென்று உந்தி பர அருமை இது ஒரு வரலாறு பெருமான் அந்த முப்புறத்தை எரிக்கும் போது தேரின் மீது சென்றார் அப்படின்னு சொல்றது அப்படி தேர் மீது செல்கின்ற பொழுது தேர் மேல உட்கார்ந்தார் உட்கார்ந்து கையில் அம்போடு கூட அந்த தேர் புறப்பட்டது புறப்பட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒரு தரம் அந்த சக்கரம் அப்படி சுத்தி இருக்கு அப்படி சுத்தி இருக்கு படப்பட படம் ஆச்சு பண்ணி போயிட்டான் ஏன் ஆமா அச்சிறுபாக்கம் அருமையான கோயில் கும்பாஷம் எல்லாம் அச்சிறு அச்சிறுபாக்கம் அது என்ன காரணம்னு கேட்டா மூத்த பிள்ளையாரை நினையாத காரணம் என்று பொதுவாக சொல்லுவாங்க அது நமக்கு சரி மூத்த பிள்ளையார் நினைக்காம இருக்கிறது அவருக்கு பெருமானுக்கு போய் மூத்த பிள்ளை நினைக்கணுமா அப்படி ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா அவங்க மேலெல்லாம் வச்சு சொன்னாதான் நாம செய்வோங்கிறதுக்காக தான் பாடி பெருமானே வந்து இந்த மாதிரி விநாயகர் நினைச்சு போகணுமா அப்படி விநாயகர் நினைக்காமனால அச்சு முடிஞ்சு சொன்னா நாமெல்லாம் எந்த காரியம் எடுத்தாலும் அது குட்டி விநாயகரை வணங்கித்தான் செய்யும் என்பதற்கு தான் அவங்க அது மாதிரி காட்டினாங்க அது ரொம்ப அருமையா அமிகநாதர் எங்க பாடுறாரு கைத்தால் மிளகினிலே பாடுறார் <laughs> என்ன அவரது முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா <laughs> அத்துயர் அது கூட சுத்திர மணிபடும் அப்பனும் அதனுடைய தெய்வமாகி அது யாரு வள்ளியம்மை திருமணத்துக்கு <laughs> சரி இவர் அப்பாவுக்கு இந்த மாதிரி முப்புறம் போன போது அந்த அச்சியை ஒடிச்சாராம் தம்பி என்ன பண்ணிச்சா ரொம்ப நாளா செல்யூட் அடிச்சு அடிச்சு அந்த நம்பிராஜன் மகள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் <laughs> அதனால பார்த்தார் அப்ப அண்ணா நீங்க தான் உதவுன்னு சொன்னாரு அதனால ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த யானை வந்தது ஐயோ அப்படின்னு சொன்னா அது எனக்கு தெரியும்னாரு உடனே இது வரைக்கும் எட்டி எட்டி நின்னவன் இவர் என்ன பண்ணிட்டாரு ஐயோ யானை வருதுங்களே யானை வருதுங்களேன்னு கட்டிக்கிட்டாலாம் அத்தேர் அது கூட படும் அப்பன அதனுடைய இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனும் அக்கணம் மனமருள்னர் எல்லாம் வந்து வெத்தல் வாக்கு வைக்கணும் ஊரை கூப்பிடணும் மேலம் கூப்பிடணும் பந்தல் போடணும் அவங்களாம் அக்கணம் மனமருள் பெருமாள் விடிஞ்சா கல்யாணம் புறாவத்தில் பார்க்கணும் ஒரு பழமொழி இவங்க விடிய வேண்டாம் விடிய நினைச்சா கல்யாணம் அப்படி இப்படி எல்லாம் வர்றநாதர் முதல் திருப்பூர்லயே விளையாடுங்க இப்படியாக தச்சு வேடுத்தாலும் அந்த திருபரம் இருப்பதற்காக அந்த தேரானது அப்படியே அது கொஞ்சம் ஆரம்பிக்க புறப்பட ஆரம்பிச்சுதாம் தாம் அடியிட்டாலும் தச்சு விடுத்தல்னு அது இன்னைக்கு இருக்கிற உலகியல் நீங்க தேர் ஒவ்வொரு தரம் ஓட்டும் போதும் தேர் ஓடுவதற்கு முன்னால தச்சர்கள் போய் பழுது பார்ப்பாங்க ஏன்னா போன வருஷம் விட்டு அப்படி நிறுத்தின தேர் ஒரு வருஷம் அப்படியே போட்டாச்சு இந்த வருஷம் அப்படி இருக்கும் அதனால என்ன தேர் இருக்கும்போது அப்படி எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கும் தச்சர்கள் போய் நல்ல பழுதுகள் எல்லாம் பார்த்து சரியா சக்கரம் எல்லாம் இருக்காங்க அதான் தச்சு விடுத்தலாம் எல்லாம் சரி பார்த்து இடி பார்த்து தான் விடுத்தாங்களாம் தச்சு விடுத்தலும் அந்த வண்டியோட இது அரபர்லாம் ஒருபர்லாம் போயல்ல தாம் அடியிட்டலும் இதெல்லாம் ஒளியும் ஒளியும் அந்த அப்படி சக்கரம் அப்படி இப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி வளைஞ்சு அவ்வளவுதான் அச்சு முறிந்ததென்று உந்தி வர அச்சு படப்படணும் பண்ணிவிட்டான் சரி அப்படியானா இவங்களுக்கு வந்து அன்னைக்கு முப்பது அணியிலேயே இங்க அச்சு முடிஞ்ச போதே அங்க முப்பரம் எழுதி போச்சு அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற நமக்கெல்லாம் செயலை செய்த பிறகு பெருமான் நம்ம நம்ம நம்ம கடவு முடியும் பெருமான் நினைந்தாலே என்ன சொன்னோம் நினைந்தாலே அவனுடைய திருவுருள் எல்லாம் பற்றும் அதனால் அப்ப புரிஞ்சுதான் அது மாதிரி ஒரு அருமையான பாடல் இனி பல செய்திகள் பாருங்க உய்ய ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர அது ஒரு வரலாறு யாரு ஒரு ஆறு பேர் அண்ணன் தம்பி அதுல மூன்று பேர் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப தங்கமான பிள்ளை அவங்க பெருமானை வேண்டியவர்கள் இன்னொரு மூணு பேர் சரியா இல்லாதவங்க அந்த மூவரையும் அழித்தார் ஆனா இந்த மூவரையும் ரொம்ப அருமையாக வைத்தாராம் எப்படி உய்யவல்லார் ஒரு அவருக்கு பெயர் கூட இதுல எழுதியிருக்கு சுதன்மன் சுகிலன் சுகுத்தி என்று பெயர் <laughs> இந்த மூன்று பேர் இந்த மூன்று பேரும் தங்கத்தில் தங்க பிள்ளைகள் நல்ல கடவுள் வழிபாடு நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் உடையவர்கள் அதனால அப்படிப்பட்ட அந்த மூவருக்கும் மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர அப்ப பெருமான் என்ன செய்வான்னு கேட்டா ஒரு குடும்பத்தில் இருந்தா ஒரு குடும்பத்தையே அழிக்க மாட்டான் அந்த குடும்பத்தில் நல்லவர்கள் இருந்தால் நல்லவர்களை காக்கவும் செய்வான் தீவல் இருந்தால் அவர்களுக்கு புத்தி போட்டவும் செய்வான் ஒரேடியா வச்சு வீட்டை கொடுக்கறது இல்லை அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு வேலை அது மாதிரி செய்யலாம் அதனால பெருமான் அப்படிதான் செய்வானா யாரெல்லாம் தவறு இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ வைப்பான் தவறுடையவர்களை அழித்து நல்ல புத்தியும் கொடுப்பான் அதான் உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற அவங்கதான் ரெண்டு பேர்ல யாரு துவாரபாலகரா இருக்கிற ரெண்டு பேரும் இன்னொரு யாரியா குடமுழா வாசித்த ஒருவர் சரிங்களா இந்த மூன்று பேரை எப்படி வச்சாராம் அந்த நல்ல தம்பிகளை ரெண்டு பேரை வாயில் காப்பாளராக ஒருவரை நல்ல தன்னுடைய இது நடனத்துக்கு ஏற்ப குடமுழாயத்துக்கு கூடவே வைத்துக்கிட்டாங்க அந்த மூணு பேரை இப்படி எல்லாம் செய்த பெருமான் சொன்னார் அப்புறம் பாருங்க இப்ப அடுத்தது இந்த தக்கன் வேள்வி தக்கன் வேள்வி நீங்க இந்த தக்கன் வேள்வி இருக்குதே இது வந்து நம்ம கந்தபுராணத்துல எதனால் வந்து முருகப்பெருமான் தோன்ற காரணம் ஆயிற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தபுராணம் தோன்றவே காரணம் யாரு தெரியுமா தக்கனுடைய வேள்வியினால் தான் அது எங்க சொன்னார் தட்சகாண்டம்னு ஒரு காண்டம் இருக்குது இதுல கந்தபுராணத்துல தட்சகாண்டத்துல தான் இந்த மாதிரி முருகன் தோற்றத்துக்கே காரணம் யாருன்னா அந்த தட்சன் தோன்றியதுதான் தட்சன் யார் அவங்க அப்பா யார் ஏன் இப்படி செய்தார் இவையெல்லாம் கந்தபுராணத்தில் விரிவாக இருக்குது அதனால நாங்கெல்லாம் இப்படி சொல்லுவோம் கந்தபுராணம் சொல்லணும்னா எடுத்த உடனே பிராணம் உற்பத்தி காண்டம் தான் இருக்கும் இதுல கச்சியப்பருடைய வரலாற்றுல உற்பத்தி காண்டம் தொடக்கூடாது ஏன் உற்பத்தி பெருமான் தோன்றினாங்கிறார் ஏன் தோன்ற காரணம் என்ன என்றால் அவன் செய்த வேள்விதான் காரணம் யாரு தக்கன் செய்த வேள்வி இந்த இருபத்தேழு பேரும் இருபத்தேழு பேரும் கொடுத்தோம்னா சங்கடம் ஒரே ஆளுக்கு இருபத்தேழு பேரும் கல்யாணம் மாப்பிள்ளை ஒரு ஆள் பம்பு இல்லை தீபாவளி வந்து இருபத்தேழு படம் இருபத்தேழு ஜாக்கெட் இருக்கணுமே தவிர மாப்பிள்ளைக்கு ஒரு வயசு எடுத்து கொடுத்தா போதும் அப்படி பார்த்துட்டு யாரா பார்த்தான் சந்திரனை கொடுத்தான் நம்ம சந்திரன் கொடுத்தும் போது சொன்னா மாப்பிள்ளை இருபத்தேழு பேரும் கும்பிடாது மாப்பிள்ளை நீங்க எது செஞ்சாலும் சரி ஒருத்தருக்கு சுங்குடி போட வேணா இருபத்தேழு சுங்குடி கொடுத்துருக்கோம் இல்லை ஒருத்தருக்கு பட்டு போட இருபத்தேழு கட்டு கொடுத்துருக்கோம் கண்காசம் ஆமா வச்சுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இவர் என்னன்னா இருபத்தேழு பேரையும் அழைச்சிக்கிட்டு போய் இந்த கார்த்திகை ரோஹிணி மேல மட்டும் எப்படியோ கொஞ்சம் அவருக்கு சந்திரனுக்கு காதல் மற்ற இருபத்தஞ்சுக்கும் அப்படி இல்லை எங்கேயாவது வெளியில போனோம்னா அல்லா அல்லா வாங்கிட்டு வருவார் என்ன அப்படிம்ப இப்படி இது என்ன இருபத்தஞ்சு மற்றது இருக்குது தெரியல பார்த்தது பாரு நம்ம அத்தா நம்ம அக்கா தான் ரெண்டு பேர் மேலுமே பற்று நம்ம எல்லாம் பற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து கண்ணை கசக்குது யார்கிட்ட கண்ணை கசக்கணும் அப்பா அம்மா இருந்தால் தானே கண்ணை கசக்கும் அதனால நேராக தக்கன்கிட்ட போய் நாளுது ஏண்டா என்னடா பண்ணாங்கன்னு நம்ம அக்கா தான் அவங்களுக்குன்னா பட்டு புடவை அல்வாலாம் வாங்கி விடுறாரு எங்களுக்குன்னா ஒரு அல்வா துட்டு கூட வாங்கி தர்றது இல்லை புடவை என்ன சுக்குடி புடவை எடுத்து கொடுக்குறது என்ன நான் தான் சொன்னேன் மாப்பிள்ளை எல்லாம் ஒரே மாதிரி பாவிக்கணும்னு செய்யலையா அப்படின்னு கோபம் வந்தது அவன் வளர வர தேய்ந்து அடிவானாக மாப்பிள்ளைன்னு பார்க்கல இருபத்தி ஏழு பொண்ணுடைய தாலியில போடும் மக்கு பேர் தெரியல திருவள்ளுவர் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவது நோய் ஒரு காரியம் செய்தீன்னா இது இந்த விளைவினால எதிர்காலத்துல என்ன ஆகுங்கிறத பார்த்து என்று சொன்னார் அது இல்லை அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா சந்திரன் தேயம் கலை தேய தேய தேய திருமால்கிட்ட போனார் பெருமாள்கிட்ட போனா எல்லாம் நம்மால காக்க முடியாட்டார் பெருமாள்கிட்ட போன உடனே தான் என்ன பானார் கலை தேங்கிட்டே வருது மாமா சாபத்தினால என்ன இங்க வாடா ராஜா நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பாலத்தாடுவான் தலையில வச்சுக்கிட்டார் அதெல்லாம் திரையாடுங்க இது ஒரு கோபம் என்னன்னு கேட்டா இந்த இந்த மாதிரி பிள்ளைகள் இந்த மாதிரி தேயின்னு சொல்லி மாப்பிள்ளைய சொன்னோம் இவர் தலையில வச்சுட்டு கொஞ்சாரு இதெல்லாம் தான் சிவபெருமான் மேல வெறுப்பு அதனாலதான் ஒரு வேள்வி செய்து அந்த வேள்வியில அவரை மட்டும் அழைக்காம யார சிவபெருமானையும் அந்த மகள்னு கூட பார்க்கல உபயமையும் அழைக்காம திருமால் பெருமன் எல்லாத்தையும் அழைச்சாங்க காலையிலிருந்து வேலை நடந்தது இதோ மணி பதினொன்றரை அதுக்காக பன்னெண்டுக்குள்ளே சாப்பாடு போட்டால் தான் மகேஸ்வர பூஜைன்னு அர்த்தம் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போடக்கூடாது சரிங்களா அதனால் பதினொன்று ஐம்பது எல்லாம் மகேஸ்வர பூஜை உட்காந்தாங்க உட்காந்தா டக்கு எல்லாம் சாப்பிட உட்காந்துங்க இப்போ இல்லாத அப்பாவது இந்த யாரு பெருமாளோ பிரம்மனோ நம்ம கைலாசபதியாக இருக்கிற பெருமானி கூப்பிள்ளையே நாம போகலாமா நம்ம வாழ்வெல்லாம் யாரால அவரால் அல்லவா இந்த பிரம்ம பதவியோ இந்த பெருமாள் பதவியோ யார் கொடுத்தது பெருமான் கொடுத்ததாச்சு எப்ப அவர் அதுல கலந்து இல்லையா நாமும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இங்க இல்லை அவனுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்தா இப்ப எல்லாம் மகேஸ்வர பூஜை நடக்குது மகேஸ்வர பூஜை நடந்து அடியாறுல எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கை வைக்கணும் வச்சு மக்கப்படாது <laughs> அது மகேஸ்வர பூஜை இல்ல ரொம்ப நெறியா இருக்கணும் அதெல்லாம் ஆகவே சாப்பிடலாம் அப்படி சாப்பிடலாங்கும் போதுதான் நம்முடைய மணிவாசகர் ஒளிப்பதிவு பண்ணிவிட்டார் அந்த வேள்வியை போய் அப்பவே ஒளியும் ஒளியும் பாத்தீங்களான்னு இதுதான் ஒளியும் ஒளியும் <laughs> சாடிய வேள்வி தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர உருத்திரநாதனுக்கு வந்து உந்தி பர இந்த மாதிரி வேள்வி என்ன நடத்திட்டு அந்த பந்தி வச்சு சாப்பாடு போட்டான்ல சாப்பாடு போட்டான் எல்லாம் உட்காந்து அந்த பருப்பு சாதனை சாத்து எடுத்து அப்படி எடுத்து இந்த இதுல தொட்டுக்கிட்டு அப்படி உள்ள போது பாருங்க வீரபத்திர தேவர் வந்தாராம் அங்க யாரெல்லாம் சாப்பிடுறது என்ன உங்களுக்கு ஒரு கெட்ட கேடு சாப்பாடு கெட்ட கேடு அல்ல நமக்கு யார் தலைவனும் அவனை விட்டுட்டு போய் சாப்பிடுறது அப்படி சாப்பாடு கேட்குது அப்படின்னு சொன்னவனு சாடிய வேள்வி தவந்திட தேவர்கள் ஒடியவா பாடி உந்தீப அதாவது சத்தியம் படிச்சோன்னு சாதமும் வேணாம் பாயசமும் வேணாம் சாமி இந்த அடியும் வேணாம் வந்துட்டு ஓடிச்சான் அதை ஆளை விட்டா போகும்னு அதை அப்படியே நம்முடைய மணிவாசகர் போய் அவர் ஒளிப்பதிவு பண்ணி பண்ணி விட்டார் அவன் நினைச்சா நம்ம இந்த ஓடுனதெல்லாம் நமக்கு தான் தெரியும் அப்படின்னா திருவண்ணாமலையில இப்படி எல்லாம் குட்டு வெளிப்படும்னு உனக்கு தெரிஞ்சதா தெரியல பாவம் பாருங்க திருவண்ணாமலையில சிரிக்குது சாரிய வேள்வி தரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தீபர ஓட்டம் பிடிச்சதுன்னா அங்க பிடிச்ச ஓட்டம் அது எல்லா மயில் தாண்டி போயிடும் இல்லை யாருக்குனார் உருத்திரநாதனுக்கு உந்தி பர அப்படியெல்லாம் செய்தனுடைய பெருமான் சிவபெருமானுடைய புகழ் எங்கும் வெற்றி பெறுக என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஓடி விளையாடுதான் ஓடி விளையாடுதான் அடுத்தது என்ன இது பொதுவா தேவரெல்லாம் ஓடி போனாங்கன்னு திருமால் என்ன ஆனார் இவர் என்ன பண்ணிருக்காரு பொதுவாகவும் அந்த போட்டோ எடுத்திருக்காரு மணிவாசகர் தனியா பர்சனலாகவும் போட்டோ எடுத்திருக்காரு விஐபின்னு ஆமா விஐபி இல்ல அதனால விஐபினால அது திருமால் எல்லாம் விஐபியில இருக்குது ஏன்னாமா திருமால் பிரம்மன் இந்திரன் இந்த மூணுல பாத்தீங்கன்னா திருமால் தான் பெரியவர் ஏன்னா அவருக்கு அப்புள்ளதான் பிரம்மன் கூட இது தேவேந்திரன் என்னன்னா இவங்களுக்கு கீழே தான் வச்சாலு தான் அதனால இது விஐபியில தலைமையான விஐபி சரிங்களா அந்த விஐபி என்ன ஆனார் ஐயா திருமாலை பத்தீங்களா அப்படின்னாரு ஆமான்னாரு பொறுப்பை இருபது நாள் அந்த ஆளே காணாமே அப்படின்னு எங்க போனார் எந்த ஊருக்கு போனார் அன்னைக்கு இந்த தக்கன் வேள்விக்கு வந்து சாப்பிட்டு போனதுதானுங்க வீட்டுல அதுக்கப்புறம் ஆளே காணான்னு என்ன ஆச்சு என்னன்னு தினமும் நாட்டு வைத்தியர் நாலு பேர் எம்பிபிஎஸ் நாலு பேர் போயிட்டு போயிட்டு வர்றாங்க என்னன்னு கேட்டீங்களா அன்னைக்கு அவர் பெட்ல படுத்ததுதான் சாப்பிட்டுட்டு போலாம் நாட்டு மருத்துவருக்கும் புரியும் புரியல கையெல்லாம் பிடிச்சு பார்த்தா என்னத்தினால என்ன இந்த ஆங்கில மருத்துவருக்கும் புரியல போய் போயிட்டு வராங்க போக்கும் வரவும் புணரும் மிலா புண்ணியனி அப்படி இருக்காரு அவர் என்னதான் ஆனார் போன அமாவாசைக்கே எதிர்பார்த்தாங்க இல்ல வர்ற அமாவாசையில அநேகமா அப்படின்னு சிவ சிவ ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று தக்கன் வேள்வியில சாப்பிட்டு போனதுதான் அந்த அவிர்பாகத்தை சாப்பிட்டு போனதான் போனவர் என்ன இருக்காருனார் இப்ப எப்படி இருக்காருனார் ஏதோ மேமூச்சு கீமூச்சு வாங்கிட்டு இருக்கு சாவாது இருந்தார் என்று உந்தி பெற அருமையா அப்படி படிக்கணும் இதெல்லாம் ஆமாமா ஏதோ இருக்க மூச்சு வந்துகிட்டு போயிட்டு இருக்கு தம்பிக்கெல்லாம் தண்டி கொடுத்தாச்சு பிரம்மாவுக்கெல்லாம் தண்டி கொடுத்து எல்லாம் அவங்க அப்பா ரொம்ப சீரியஸ் வந்திருப்பான்னு அது சரஸ்வதி எல்லாம் இருக்காங்க அம்மா வாசம் எதிர்பார்க்கிறாங்க சாவாதி இருந்த தக்கன் வேள்வியை பற்றி சொன்னது திருமறைகள் நமக்கு பன்னெண்டு திருமணம் சொல்லியிருக்கு ஆனா இப்படி சொன்னது திருவாசகம் தான் சாவாது இருந்தார் என்று உந்தி பெற என்னமோ இருக்கிறார் சாவாதி இருந்தார் என்று உந்தி பெற இன்னொருத்தி அங்கே இருந்து கேட்டான் திருமால் யாருடி அப்படின்னு இவ எப்ப பார்த்தாலும் கடைசியில வந்து தான் கேட்பான் முன்னே வந்தா என்ன விளையாட்டுக்கு உன்னையும் என்னையும் படைச்சானே ஆமா அவனுக்கு எத்தனை முகம் நான்முகன் அவங்க அப்பா நம்ம படைச்ச நான்முகன் அப்பாவுக்கா இந்த கதி ஆமடின்னா சிவசிவா சிவசிவா அவன் ஒதுங்கிறா இதெல்லாம் ஒளியும் ஒளியும் சார் இதை பார்த்துட்டீங்கன்னா உங்க ஒளி ஒளி வைக்க மாட்டீங்க அதான் யார் அவர் சதுர்முகன் தாதை என்று உந்தி பரம் சதுர்முகன் யாரு நான்கு முகத்தோடைய பிரம்மனுடைய அப்பா அப்பா அப்பா அவருக்கு என்று கேட்கிறார் சிவா சிவா வெய்யவன் அங்கி இன்னொரு ஒலி பாரு திருமால் எடுத்தார் என்னைக்கு அவர் பாகத்துல இப்ப அக்னி அவன் வந்து சாப்பிட உட்கார்ந்தான் அவனை ஒளிப்பதிவு பண்ணிருக்கார் என்னங்கிறீங்க நம்ம அப்பவே ஒளிப்பதிவு பத்திகள் எப்படி இருக்குன்னு வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தறிந்தான் என்று உந்தி பரம் வெய்யவன்னா அக்னி அக்னி என்ன பண்ணானா உட்காந்து சரி என்ன மகேஸ்வர பூஜை எல்லாம் ஆன உடனே சாத்தை எடுத்து இதெல்லாம் சாம்பார் சாம்பார்லாம் இது பண்ணிட்டு அப்படி எடுத்து இப்படி அப்படி சாப்பிடறதுக்காக அப்படி திரட்டி இப்படி போயிட்டு இருந்தான் இப்படி வாய்க்குள்ள திடீர்னு ஒரே ஒரு சக்கரம் வந்துதான் அப்படியே சாப்பாட்டோட கையும் அடிச்சு தூக்கிச்சு ஆகவே எடுத்த சாப்பாடு உள்ள போகல ஆமாமா உண்மையும் இப்படிதான் நமக்கு இப்படிதான் நம்ம நினைச்சா மட்டும் முடியுமா அதனால நாம இன்னைக்கு எந்த சாப்பிடணுங்கிறதோ என்ன பேசணுங்கிறதோ அன்னைக்கே எழுதி வச்சிருக்கு அதுக்கு மேல அணு கூட மேலையும் போகப்படாது கீழே இறங்காது அதனால அவன் பெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய அப்படியே சாப்பிடறதுக்காக எல்லாம் எடுத்து அப்படி வாயிட்ட போச்சு பாருங்க படான்னு ஒரு சக்கரம் வந்தது சாப்பாடு கையா அப்படியே கையை தடிந்தான் என்று உந்தி பர ஏண்டி இப்படி ஒவ்வொன்றும் போச்சுன்னா அந்த வேள்வி என்னாச்சுன்னாரு கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற வேள்வியும் சரியா நடக்கல போட்ட சாப்பாடும் சரியா சாப்பிடல அதாவது ஓட்டமும் முடியுமா போச்சு ஆனா வச்ச சாப்பாடு எத்தனையோ பேருக்கு வச்சிருக்கு என்ன பண்றது தட்டு வாங்கினாங்க கொடுக்கல நீ கொடுக்கல கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் தான் கொடுக்கலாம் அதனால துணி வாங்குறவன் தான் வாங்குவான் சிவ சிவன் அப்படி அந்த யாருக்கு ஆமா கலைஞற்று வேள்வி என்று உந்தி பர அடுத்தது பாருங்க இது குறித்து ரொம்ப கோபம் இந்த தக்கனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏடி உனக்கு என்னடி அப்படின்னு கேட்டாரு பின்ன என்ன பின்ன நம்ம பார்வதி அவனுக்கு யாருக்கு மக அவன் தக்கனுக்கு மக தான் சரிங்களா தக்கனுக்கு மக மகளாக தோன்றியவள் பிறக்க பிறக்கல பிறக்க மாட்டாங்கல்ல பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அது போல ஆண்டவன் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டானா அவன் நமக்கு ஆண்டவன் அல்ல அல்லவா நம்முடைய பிறப்பிறப்பை மாற்றுகின்ற ஒருவனுக்கு பிறப்பிறப்பு உண்டா என்ன இல்லவே இல்லை அதனால கிடையாது அதனால அப்படி இருக்கின்ற அந்த பெருமான் என்ன சொன்ன இந்த மாதிரி வந்து தக்கனுக்கு மகளாக தோன்றினார் தோன்றி இந்த வேள்வி செய்த போது வேள்விக்கு அழைக்கல யார சிவபெருமானு பார்வதி போய் என்ன ரெண்டு பக்கமும் செய்யணும் இந்த புறம் அப்பா தக்கன் என்ன இருந்தாலும் அந்த புறம் கொண்ட கணவர் சிவபெருமான் அதனால நேரா போய் அப்பா ஆயிரம் இருக்கலாம்ப்பா நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறது இல்லப்பா ஆனாலும்ப்பா பெரியவங்களை மதிக்காம இருக்கக்கூடாதுப்பா நாளைக்கு இதேன்னு கேட்டு போரி பெரியவங்க புருஷனுக்கு கேட்டு வந்துட்டியே இல்லப்பா எனக்காக கேட்கலப்பா உங்களுக்காக தான் கேட்டேன் அம்மா மாமா அப்பா அப்பா உங்களுக்காக தான் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் சொன்னவொடனே நீ நீ உள்ள வேண்டியல உங்க கணவன் உள்ள வேண்டியல அப்படியே நேரா நேரா நேரா அப்படின்ட்டான் அத சொல்றா ஒரு பெண்ணு ஏண்டி என்ன இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் இவ வயதுல பார்வதி போய் இவளுக்கு மகன் தோணுனார் யாருக்கு தக்கனுக்கு அந்த அம்மா வீடு தேடி போய் நல்லது சொல்ல போய் அவளை நீ ஆச்சு உன் கணவன் ஆச்சு இந்த பக்கம் வரப்படாதுன்னு சொன்னாரு ஏண்டி பார்வதி மேல அவ்வளவு சொன்ன அந்த ஆளு அவங்க அப்ப பண்ணாரு சொல்லாது நீ சொல்றான் பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதன்னேயடி உந்தி பர நீ இப்ப யார் சொன்ன இன்னைக்கு காலையில வேலூர்ல இரு பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதன்னேயடி உந்தி பர ஏன் இப்படி சொல்றேன் பனை மூளை பங்கன் என்று உந்தீபர் நம்ம அம்மாவை யார் மணந்திருக்கிறா நம்ம அப்பால மணந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெரிய உலக அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர் அருகே அம்மையப்பர் உலகிற்கு அப்ப எல்லாவற்றையும் அண்ணாமலை உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் அல்ல பாடும்போது சொல்லிட்டாரு உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் இல்லவா நம்ம அறிமுகப்படுத்துறாங்க அம்மா எப்பெல்லாம் சேர்ந்து அப்படிப்பட்டவங்க இல்லவா அப்படி இருக்கின்ற பொழுது அது அந்த நடிக்கும் என்ன செய்ய சொன்னா பார்ப்பதியை பகை ஒரு பெண்ணா வேற பிறந்தா மேலும் மேலும் ஒரு மது மது மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை உலகத்துக்கு வேற தலைவர் அதை விட்டுட்டு பார்ப்பதி சொன்னாங்க சொல்லி கேட்கலையே பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை நேயடி உந்தி பர அப்படின்னு